கிருபாய அம்பாள் ராஜராஜேஸ்வரி ரெண்டு கண்கள்லயும் அப்படியே கருணை தெரிஞ்சுட்டு உள்ள பார்வையோட இந்த கருணை இருக்கு தெரிஞ்சுட்டு அடுத்த அர்ச்சனையில போறாள் அர்ச்சனை பண்ண போறா அவளை எந்த பெரிய ராஜபீடத்துல உட்காந்து வைக்கிறது உட்காந்து வைக்கணுமே வைக்கணுமே அம்பாள் அதுக்கு ஆசைப்பட்டிருந்து கருணை செய்கின்றாள் ஓம் ராஜகிருபாயி நம ஓம் ராஜபீஷ்ரிதாய நம ஸ்ரீ ஆச்சாரியாளுடைய ஆலயத்திலே ராஜராஜேஸ்வரி மகாத்ரிபுர சுந்தரியுடைய பிரதிஷ்டை இந்த பூரம் பூராடம் கட்டே நட்சத்திரம் சொன்னாலவா நட்சத்திரங்கள் இல்லாதவா கூட அங்கே எந்த நட்சத்திரத்தை நம்பாலும் கத்தனம் பண்ணாங்க ஜென்ம நட்சத்திரத்துல பண்றது விசேஷம் என்ன அம்பாள் கட்டதெல்லாம் கொடுப்பாள் எத்தனையோ ரெண்டு ரூபாய் மாத்திரம் மூணு செலவெல்லாம் ஆகுது இதை நல்ல செலவா நினைச்சுக்கிட்டு இந்த நாலஞ்சு நட்சத்திரம் பாக்கி இருக்குன்னு அவன் சொல்ல முடியா வச்சுக்கவே கூடாது அப்படி என்ன பிரமாதம் அவனை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு என்னதா அப்படி சொல்லி பண்ணோம் தியானம் கிடைக்காத பாக்கியம்னு எல்லாமே செலவாவே நடக்க நினைக்க கூடாத விஷயம் இதெல்லாம் அது உங்களுக்கு தேசம் இது இங்க வந்து அம்பாளுக்கு அர்ச்சனைக்கு ஒரு அஞ்சாறு அஞ்சு சில பூஜைக்கு வந்து இடம் முழுசா கிடைக்கலன்னு சொன்னா அது சரியில்லை அப்ப கிருப்ப சொன்னாலாம் தர்மபுத்திர பார்த்து அவஜோகம் மகிதால ஜயமா அத்தியதாக்கம் நீ பயப்படாதே என்று கண்ணால விட்டாரே உனக்குதான் ஜெயம் நீ பரமக்ஷேமத்தை அடைய போறேன்னு ஆசீர்வாதம் பண்ணினாலாம் கிருபாச்சாரியர் சர்வபுத்திரருக்கு ஆசாதிஷ்டே சதோத்தாயே சத்தியமே தத்ரவீமி தேஜம் காலையில் எழுந்திருந்த உடனே பாண்டவாள் நல்லா இருக்கணும்னு எழுந்திருக்கிறேன்னாலா ஆசாதிஷ்டே சதா உத்தாய காலையில எழுந்திருந்தா பாண்டவாள் நல்லா இருக்கணும்னு எழுந்திருக்கிறாளா கார்த்திகாரம் பாண்டவர் அதிர்ஷ்டாள் நல்லா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் பசுமாடு நிறைய இருந்தா பசு பால் கிடைக்கும் அது மாதிரி தார்மிகாள் அண்ணா புத்தியாய் சேவமா இருந்தா குரு போட்டேன்னா ரொம்ப தர்மம் நடக்கலையே ஆஹாஹா மறுபடியும் எப்ப தர்மம் நடக்கும் அவர் சொல்லுவாள் சொல்றா சீக்கிரம் மறுபடியும் கீத கட்டணம் இருக்குங்கிறாள் ஒரு நாள் அதுக்கெல்லாம் புரிஞ்சு பண்ணேன் அதுக்காக உடனே வந்து உடனே பயப்பட வேண்டாம் நான் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு கிட்ட வந்தேன் ஆனா இங்க அப்படி பயப்படுறதா ஒத்தும் இல்லவே இல்லை அதுவே எனக்கு தெரியும் இல்லைன்னா இப்படி மாசக்கணக்கா பாரதம் வந்து கேட்பேடா நான் வேடிக்கையா கூட சொல்லக்கூடாது பயப்படுறா இங்கே வேற ஊர்களில் இருப்பார் எனக்கு வந்து இங்கே நாற்பது நாண்டமே நாற்பத்தஞ்சு நாண்டமே கூட ஆச்சு அதெல்லாம் போனவே இல்லை வாஸ்தவமான பிராமணா பிராமணா ஸ்ரீகள் இங்கே திருவோகம் பத்திரம் எல்லாம் ஊழி வராங்க மழையே காரணம் அப்படி வராது மழை எத்தனை மழை பெஞ்சிருக்கு என் மயக்கான உன்னாலும் என்னமோ தான் நினைச்சிட்டு அதுவும் நான் வராதுனால நின்றுருக்கேன் வரவா வந்துட்டானே சத்தியா வரவா வந்துட்டா அது ஒன்றும் குறவில்லை இருந்திருந்தா பாண்டவாள் நல்லா இருக்கணும்னு இருந்திருக்கிறாளா இப்படி இருந்திருக்கிறீங்களா கிருப்பன் அவ்வளவு பிளேனே குருவுக்கு விஷயம் இடத்துல வரணும்னா இருக்கணும் இது விரும்புற நேருக்கு சொல்லலே சத்தியமே துறவி பிரதிதா சத்தியமா சொல்றேன்னா கிருப்பர் உடனே செல்வியனை போய் நமஸ்காரம் பண்ணினாளா செல்வியன் வந்து நகுல சாதேவர்களுக்கு மாமா ஆண்டவாள் மூத்தா பிள்ளைகள் தர்மபுத்தம் பீமன் அர்ஜுனன் விளையாள் மாதிரி அவளுடைய பிள்ளைகள் நகுல சாதேவர்கள் அந்த நகுல சாதேவர்களுக்கு மாமா செல்வியன் விளையாட்டாயோட தாயோட கூட பிறந்தவாளும் தன் மாமனை போலையா பழையா தாயார தன் தாயார போல் நினைச்சு போட்டாள் சரதி மாதாக்கு வரணங்கள்லாம் உண்டு மகாலயத்திலே மகாலயம் கயாஷ்டார்த்தம் இதுல எல்லாம் வரணம் உண்டு வாழ்க்கை வரணம் வைக்கணும் சொல்லியிருக்காள் அதனால அவளோட கூட பிறந்த ஸ்ரீயரை போய் நமஸ்காரம் பண்ணாளா நமஸ்காரம் பண்ண உடனே ஸ்ரீயர் மகாபலிஷ்டம் அபாரமான பலமுள்ளவன் மத்திரதேசாதிபதி ரூபுத்திர ஆயுதத்து கட்டி உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் ஆசீர்வாதம் பண்றேன் என்ன வேணும்னு கேட்டாளா நீங்க ஒரு பாஷ பண்ணணும் எனக்கு நாளாம் சமுத்திரம் என்னன்னா சூதபுத்திரனான கர்ணன் ரொம்ப வேகத்தை அடைஞ்சிட்டேன் என் குழந்தை அர்ஜுனன் கிட்ட கர்ணனுக்கு வேகம் அர்ஜுனன் கிட்ட அவனை கொண்டு பண்ண கொண்டு பண்ணு அவனுடைய வேகத்தை குறைக்கணும் நீங்க அங்கிருந்து எதிர் தரப்புல இருந்து இந்த உத்தாசம் பண்ணணும்ங்கிறாரு அப்படி ஆற பொழுது அவனுக்கு தேடிய வசத்தை உண்டு பண்ணணும் என்ன தேடிய வசம்னா அவன் வணக்க கொண்டு போனா நீ செக்க கொண்டு போகணும் என்ன அப்படி கொண்டு போறேன்னா எனக்கும் தெரியும் அப்படி வந்து நீ பக்கத்துல இருந்து அவனுக்கு அடைஞ்ச பண்ணிட்டே இருக்கணும் இப்படி உத்தரவு சொன்னார் எல்லா அர்த்தம் நடத்துல இருக்கிற தர்ம உத்தரவு கூட இப்படி பெய்கிட்டாங்க தாத்தாவும் நடத்துல இருக்கிற சௌகாத்மத்தினாலே காரியா பண்ணணும்னு போய் பிரார்த்திக்கின்ற ஆளாம பொழுது வேண்டிய நன்மையெல்லாம் நான் அப்படி வந்து இவனு வந்து வாக்குவாதம் பண்ணிக்கு போறான் பாரதத்திலே அவன் ரொம்ப அழகா சொல்ல போறான் சரியன் அவனை பத்தி கரவனை பத்தி உனக்கு என்னதா தெரியும் நீ வெறுமனே வந்து நல்ல பணக்கார பகுவான ஒரு செட்டியார் வீட்டுல குழந்தைகளுக்கு வச்ச ருட்டி இட்டி மிச்சமரிக்கிறத சாப்பிட்டு வளர்ந்த காக்கா தன்னை ஹம்சம் நினைச்சுக்கிட்டா போலடா நீ ஸ்ரீ பிரபு சேஷ்டி தர்மத்தை நம்பிக்கை உள்ளவன் எல்லாம் தங்க பிளேட்ல குழந்தைகளுக்கு நிறைய ருட்டி இட்டி எல்லாம் போட்டு நிச்சயம் செய்ய குத்தி சாப்பிட்டு என்ன குழந்தைகள் என்ன பண்ணுவான் ஒரு காக்கா இவங்க காக்கா ஒண்ணு வந்து உட்காந்துருக்குமா அதுக்கு ஒரு புட்டு புட்டு போடுமா நான் சாப்பிடாமே அது உடம்பு நல்லா புஷ்டியா போட்டாரு புஷ்டியா போன உடனே அந்த காக்கா என்ன நினைச்சு கொடுத்தான் நல்ல ஹம்சம் நினைச்சு கொடுத்தா நினைச்சுக்கிட்டு ஹம்சத்தெல்லாம் போய் கூப்பிட்டுதான் என்னோட நீ பறக்க வர முடியுமான்னு ஹம்சத்தை போய் கேட்டுதான் பறக்க வரேன்னு ஹம்சம் எல்லாம் பறந்து போச்சா இது நான் முன்னாடி போறேன்னு போச்சா நடுப்புற சமுத்திரத்துல விழுந்துட்டான் இந்த காக்கா அது மாதிரி நான் இன்னும் சல்யம் பேச போறேன் இவரை கர்ணனே என்னமோ துரியோதன வீட்டுல சாப்பிட்டுக்கே ஏராளமா அதனால உனக்கு கொழுப்பு அந்த திமிர்ல பேசுறேன் நீ எல்லாம் கர்ணனை சொல்ல போறான் சல்யன் ஒத்தன் கொத்தன் வாக்கு விவாதம் ஏற்பட போகுது இது அந்த பக்கத்துல இருந்து எல்லாம் பகவத் அனுகிரகம் சல்யன் அந்த பக்கத்துல போனதுனால பாதி வாழ்க்கை அனுகூலம் பகவான் பண்றதெல்லாம் என்னமோ நமக்கு விபரீதம் மாதிரி தோணும் அது பிரதிகூல ஆயிடும் பிரதிகூலம் போல் இருப்பது அனுகூலம் ஆயிடும் ஈஸ்வரன் பார்த்து பண்ணினாத்தான் சரியாகும் அது பிரதிகூலம்னோ அனுகூலம்னோ நம்ம மனசனால தீர்மானம் பண்ணிக்கிறதா அசக்தனம் பகவான் எல்லாம் நமக்கு நன்மைக்குதான் பண்ணுவார் என்பதை நாம் நல்லா உணரணும் இதெல்லாம் பாரதத்துல அடிக்கடி இதை போய் காட்டுவாடி மாதிரி நடப்பதெல்லாம் அனுகிரகம் பண்ணினாள் சுவாமி என்ன பண்ணினாள் சுவாமி தந்திரம் பண்ணினாள் அப்படி கர்ணம் பாட்டுக்கு கவசம் நிமிஷம் இல்லாம உடம்பு கூட்டு போகாத வைக்கிறது ஒரு மணப்பி ஆத்வாசன் இருந்தார்னா அப்ப என்ன சர்டிபிகேட் எல்லாம் போட்டுண்டா இருப்பார் அது மாதிரி கர்ணன் சொன்னார் கர்மரை கூப்பிட்டார் தன் பேருக்கு சுவாமி சுவாமி கூப்பிட்டாருன்னு வந்தார் நீனா வந்து ஈஸ்வரன் உன்னோட சேனாபதியா இருந்து சண்டை போடுற மட்டும் யுத்தத்துக்கு வருதுன்னு பிரதிஜம் பண்ணிட்டேன் இந்த பத்து நாளைக்கு எங்க தரப்புனா சுவாமியுடைய வேலையை பாருங்க அஸ்மான் வரையராதேய யாவத் பீஷ்மோ யாவத் பீஷ்மோ நகன்யதே கொள்ற சொன்னாளாம் ஹசேதுபீஷ்மே ராதே போனதுக்கு அப்புறம் நீ யுத்தம் பண்ணலாம்னு தரப்புல சுவாமி சொல்ற போதே சொல்றாங்க ஈஸ்வர் கூட போறாருங்கிற யுத்தத்துக்கு போகலாம் அந்த தரப்புக்கு அது மட்டும் இந்த தரப்புல இல்லைன்னு சொல்லி கூட்டாளாம் சுவாமி அவன் வாயில வர சொல்ல பாருங்க பிரபோன்னு கூப்பிட்டான் பகவானே ஒண்ணு நீங்க தீண்டார் பண்ணி போனாள் என்னன்னா துரியோதனனுக்காக நான் உயிரை விட்டுட்டேன்னு நினைச்சு போனாள் சத்த பிராணம் ஹிமாம் வித்தி துரியோதனுக்காக நன்மை பண்ணணும் நான் உயிரையே விட்டாயிட்டுன்னு தீர்மானம் பண்ணுங்க சந்தர்ப்பத்தில் அவனுக்கு பிரியமா சட்ட பிராணம் ஹியானம் வித்யே துரியோதனுக்கு நன்மை பண்ணுவதற்கா நான் என்னுடைய பிராணனையை தியாகம் பண்ணிவிட்டேன் தீர்மானம் பண்ணி போனானாம் கர்ணன் நமஸ்காரம் பண்ணிட்டு கவச்சங்கள்லாம் போட்டுவிட்டு பிரம்மபுத்தன் வந்து என்ன பண்ணினார் ஏழு வேண்டார் அஞ்சலி பண்ணினார் மறுபடியும் பிரம்மபுத்திரன் இறங்கி கத்தினாரா என்ன கத்தினாரா கத்தினாராம் தர்மபுத்திரன் கைய கூப்பிண்டு என்ன கத்தினார்னார் ृणोति तमहृणोति तमहम् वरये साह्यकारणात् தரப்புல இருந்தாலும் என்பதுக்கு இப்ப வரணும்னு யாராவது நினைச்சாலும் நான் செலுத்துகிறேன் தர்மபுத்திரன் என் கிட்டிக்கார் மரத்துல விருத்தரப்புல துரியோகனுக்காக யுத்தத்துக்கு வரையன்னு சொல்லி அங்க வந்தவர்கள் யாராவது அங்க இஷ்டமில்லை எனக்கு எங்க பங்கு கட்சிக்கு வரேன்னு சொன்னா சத்ரு தேர்ந்து வந்தேன்னு நான் பயப்படல யாராவது வரலா இருந்தா வரணும்னு நாளா சொல்லி திருத்தராஷ்டிரனுக்கு வைசிய ஸ்ரீ இடத்துல பிறந்த பிறந்தவன் ஒருவன் தார்மிகர் அவன் அங்கிருந்து நான் உங்ககிட்ட வரணும் அஹம் அஹம் யோத்யாமி பவதா சம்யுகே திருதராங்கே திருதராஷ்டிரஜா நான் உங்க தரப்பில் வந்து துரியோதனாதிகளை எதிர்த்து சண்டை போடுறேன் வந்தானாம் விஸ்மதர்த்தம் மகாராஜம் அவன் தம்பி போறேன் என்ன நம்புற பட்சத்துல வரையினாலா நம்பிவிட்டே வந்துடும்ட்டாளா அப்போ பிரேட்சதே தேசத்துக்கு அதிபதிகள்லாம் விருது தரப்புல இருந்தாளா அவர்கள்லாம் தர்மபுத்தருடைய உத்தம குணத்தை கொண்டாடினாளா என்ன உத்தம குணம் மாறி சத்ரு சைன்யத்தை சேர்த்து போனா அப்பன் அப்படி இருக்கிற போது நீமான் கூட்டாரே சமுத்திரன் என்ன அவருடைய தார்மீகத்துவம் ச்சாச்சாரியாச்சரமிதத்ரே ததிருஷம் சதா கண்ணூட பார்த்து அவர் சொன்ன சொன்ன காதால கேட்டு கேட்டு ஆனந்தப்பட்டாலும் இப்ப யாரு சொல்லுவார் இவரை வந்து தார்மிகனாய் தயாவானா இருக்காளே தர்மபுத்திரன் கொண்டாடினாலும் எல்லாரும் இப்படி தர்மபுத்திரம் சொல்லிட்டு யுத்தத்துக்கு ஆரம்பிச்சுட்டாள் அபாரமான யுத்தமானது நடக்கிறது நடந்தா பாண்டவ சைன்யம் ஏழு லட்சம் முன்னோராதிகளுக்கு பதினோரு லட்சம் பாட்டு ஒரே அடியா சமுத்திரம் கரவரண்டு கிடப்பது போல் கிடக்கும் முன்னோர்களுக்கு யுத்தம் நடக்கிற பொழுது பத்து நாளைக்கு சேனாபதியா இருந்தார் பீஷ்மர் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பத்து தினம் சேனாபதியாக இருந்தார் அப்படி பத்து நாள் சேனாபதியாக இருந்த பொழுது என்ன பண்ணிட்டாள் யுத்தத்தை எப்படி பார்த்தா பத்தொன்பது நாள் ஆயிடுச்சு ஆண்டவாழ்ல உத்தரவு சாகவே இல்லை எல்லாரும் நல்லா சௌகரியமா இருக்கா அதை பார்த்து நீங்க பொறுக்கவே இல்லை துரியோசனுக்கு இங்கே கிரீஷ்மருடைய கூடாரத்தை கூடி போனார் அவர் காலம்பு யுத்தத்துக்கு வரட்டு இருக்க இவங்க எதிராக போய் நின்றார் என்ன ஏதாவது பயம் பண்ணிவிட்டா ராத்திரியில ஏதாவது பண்ணிட்டாரா என்ன கவலை இருக்கு என்னன்னு கேட்டா தோ துரியோதனோ ராஜா மமாஹஜனேஸ்வர யுஜமானம் ஸ்வசைன்யம் திருஷ்டுவா பார்த்தேன சஞ்சுகே குற்றாலம் காலையில உதயமான அவள்லாம் ஸ்நானங்கள் பண்ணிவிட்டு தயாரா பீஷ்மருக்கு முன்னாடி வந்து கொற்றாளாம் அர்ஜுனன் முதலியவர்கள் அர்ஜுனன் இன்னைக்கு மாறி கொட்டின பானங்களையும் அஸ்திரங்களையும் பார்த்து நடுநடுங்கி யுத்த விட்டு ஓடி பீஷ்மரன் சேர்ந்து யுத்தத்துக்கு வந்தவரிடத்துல போய் இவ போய் இவன் பிடிச்சு ஊரார வாசல்லையே பாண்டவாளுடைய பிள்ளை அர்ஜுனன் பகவான கையில போட்டு படுத்தாறு பாடுபடுத்தினான் பொறுக்கவே இல்லையே தாம் சர்வசைன்யானாம் நம்முடைய சர்வசைன்யங்களையும் வேதத்தின்றிருக்கான் எத்தனை மையில் நின்ன சைன்யங்களை அழிச்சு தெரியுமா இன்றைய தினம் என்ன சொன்னான்னா நீங்க உயிரோடு இருக்கிற பொழுது ஊரம் இருக்கிற பொழுது எனக்கு இப்படி ஆபத்து வந்துருச்சு என்ன இனிமே நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஆறு காப்பாற்றுவாங்க அழுதானா ഇതിലൂടെ ഇരുന്ന് ഗംഗാപുത്രനാരനെങ്കിലും ഗ്രഹங்களுக்குள் ധീരാളാണ് ദ്രോണാചാര്യനും உயிரோடு இருக்கும் பொழுது எங்க தீர்ப்பி ஆயிடுதேன்னு அழுதானாம் துரியோசனம் போய் ராஜா அந்த பேதம் உடனே நான் உங்களை நம்பிக்கிட்டு கர்ணனையே வேண்டாம்னு விட்டேனே யுத்தியதிரணே பார்த்தானி நயுத்தியதிரணே பார்த்தானி நன்மை எப்பொழுதும் தோடும் கர்ணனை உங்களுக்காக நான் விட்டேனே நீங்க சேனாபதியா இருக்கணும்னு நீங்க இருக்கிற மட்டும் ஆயுதம் எடுக்கிறதுல அவர் சேனாபதியா இருந்தாக்கேன்னா பீஷ்மர் தான் சேனாபதியா இருக்கணும் அவர் போனதுக்கு அப்புறம் வாங்கிப்பாங்க நான் உங்களை நம்பி அவனையும் விட்டேனே இப்படி நீங்க பண்ணிவிட்டீங்களே பாண்டவாளே நீங்க ஒன்றும் பண்ணவே இல்லையே என்னாடா கொன்னீரா உமக்கு என்னிடத்துல அன்பு இருந்தானே இருந்த காரியம் பண்ணிருக்க மாட்டீரான்னு காட்டான் துரியோசனம் காட்டான் பீஷ்மரே பாபி உனக்காக ரத்தத்தை வாரி அரைச்சு நான் எத்தனை நாளா படாத பாடுபடுறேன் நான் வந்து சரியா உனக்காக உத்தாசம் பண்ணலேன்னு சொன்னேன் பாண்டவாளை கொல்லலேன்னு சொல்றே கொன்ன கொல்லாம பார்த்துட்டு இருந்தேன் என்னடா இத்தனடா அசத்தேன் அதுக்கு சந்தோஷப்படலையே உன்ன விரும்பினாவும் அப்படி அந்த பூனை எதிரி கண்ட உடனே குதிக்கும் போய் விட்டு போய் பிடிக்கும் அது மாதிரி உன்னை பிடிக்க அவ தயாரா இருக்காள் அப்படிப்பட்டவர்களிடத்துல உன்னை காட்டி கொடுக்காம காட்டி கொடுக்காம ஓடி ஓடி வந்து காத்துட்டு இருக்கேனே இதுக்கு என்ன கொண்டாடலையே நீ நான் பாண்டவாளை கொல்லலேன்னு சொல்றையே அட முட்டாள் திக்ஷாஸ்திரமிதி பிராயாத்வார்த்தரதம் பிராயாத்வார்த்தரதம் பிரதி நிந்திச்சு விட்டு தேட்சத்திர தர்மத்தை ஆஸ்தோடு உழைக்கிறவனீங்க மாதிரி சொல்லிவிட்டேன்னு தாபப்பட்டிருந்து எந்த பரமாத்மா இந்த பாரத யுத்தத்துல ஆயுதம் எடுப்பதில்லைன்னு சொல்லியிருக்காளோ அந்த பிரபுவே இந்த இனம் அத்திரம் எடுக்க முடியா பண்ணி போறேன்னு சொல்லிட்டு பரப்புட்டாளாம் பீஷ்மர் கோபிச்சிருந்து யுத்த களத்துல பூந்துட்டாள் ஒரேடியாக वस्तु सम्प्रेक्ष्य पार्थस्य मृदु पार्थस्य मृदुयुद्धताम् இந்த பண்ணினார் பீஷ்மர் அன்னைக்கு அன்னைக்கு தனி யுத்தம் பண்ணாரா பீஷ்மர் ஒரே சர வருஷம் விட்டார் மழை குட்டுவது போல் குட்டினாராம் பானங்களை அத்தனங்களை அந்த இதனால் சுவாமியினுடைய அவைத்தியமான கவச்சத்தை உடைச்சு விட்டாள் பகவானுடைய மார்பில் இருக்கும் கவச்சத்தை உடைக்க முடியாதான் அதை பீஷ்மர் சொல்ல போறார் மோட்ச காலத்துல பகவான பார்த்து அன்னைக்கு விஸ்வகருளிதாரியலங்கிருதாஸ்யே மம நிஷிதரை விபிஜமானி விலசத்கவச்சேத்து கிருஷ்ணே ஆத்மா உங்க மார்ல போட்டுண்ட கவச்சத்தை பீஷ்மர் சொல்றார் கடைசியில மூற்ற காலத்துல யுத்தங்கள்லாம் ஆனதுக்கு அப்புறம் பகவான பார்த்து ரத்தத்துவம் என்னைக்கு அன்னைக்கு நீங்க வேகமா குதிரை ஓட்டுற பொழுது அபேத்தியமான உங்க கவச்சத்தை நல்ல பானத்தை போட்டு உடைச்சி மாறுல ஒரு தொலை பண்ணி ரத்தம் வரும்படியா பண்ணினேனே அது என்னத்துக்காக பண்ணேன்னு தெரியுமா உன்னுள்ள என் ஜீவாத்மா அனுப்பிரவேசம் பண்றதுக்கு வைகுண்ட துவாரம் பண்ணினேன் நாளா விதூம்ர விஸ்வ ശ്രമവാര്യലങ്കൃതാസ്യേ സ്വാമി മിന്നിറ്റിമയില് ചുരുട്ട ചുരുട്ടയാ തുങ്കുരുതാം நெத்தியெல்லாம் வேத்திருக்காம் காதெல்லாம் ஜலமாம் முகங்கள்லாம் வேர்வையாம் அப்படி தேரோட்டி நீ பார்த்தசாரதியாய் பக்த பட்சபாதியாய் நீ உட்கார்ந்து நீ வந்து சதுர்புஜனாய் நாலு குதிரைகளுடைய கடுவாளத்தையும் பிடிச்சிட்டு இருந்த பொழுது மாமாட்டி விபித்தியமானி விரசத்கவச்சேஸ்து கிருஷ்ணே ஆத்மா என்னுடைய ஆத்மாவானது அந்த கவசத்துல போட்ட தொலை மார்பு போட்ட தொலை வழியாக உங்க உள்ள போகணும்னு ஒரு வைகுண்டத்துக்கு வழி போட்டேனே என்னாலாம் பீஷ்மர் அப்படி கவச்சத்தை உடைச்சு விட்டால் சுவாமியினுடைய கவச்சத்தை சுவாமி நம்ம கவச்சம் உடஞ்சு ரத்தம் கொட்டுறதே ஒரேடியா பீரிட்டு அர்ஜுனன் கத்தி என்னன்னு பார்த்தாளா அர்ஜுனன் கை சளைச்சு போச்சா பீஷ்மரான அர்ஜுனன் மேல ஒரேடியா கோட்டி அர்ச்சனை பண்றா போல பண்றானா பட்டு பட்டு பட்டுன்னு வந்து விழுந்துகிட்டே இருக்காரு ഭീഷ്മഞ്ചർവർണായി സൃജന്തമനിഷം സൃജന്തമനിഷം നിമിഷത്തിക്ക് കോട്ടിമാനങ്ങൾ ഭീഷ്മഞ്ച ശരവർഷാണി സൃജന്ത മനുഷ്യം ഒരു നിമിഷം കൂടെ വിടാമൽ പൊട്ടിക്കൊണ്ടേ ഇരിക്കാളാം ഭീഷ്മർ പ്രതപന്തമിവാ നിത്യം മധ്യമാസാദ്യ സേനയോ സൈന്യത്തിന് பீஷ்மரானவர் கிடுக்கிடுக்குன்னு கிட்ட வந்துட்டாராம் அர்ஜுனுடைய தேர்ந்துட்டே என்ன பண்ணினான் வரபோது எப்படி வரான் வரான் வரான் வினிகிரந்தம் பாண்டு புத்திரசைனிகாரே யாராரு பெரிய பெரிய ஆட்களோ பாண்டவாளுக்கு உதவி பண்றவர்களோ அவர்களை பட்டு பட்டு பட்டு பட்டு கழுத்தில் அடிக்கிறதும் கல் அடிக்கிறதும் காலில் அடிக்கிறதும் தொடையில் அடிக்கிறதும் கீழே தள்ளி தள்ளி அழிச்சு கிட்ட வந்து வந்துட்டாளாம் ஆத்தா என்னவா அப்போ ஏதோ பிரளய காலத்துல சூரியாதிகள் காலாதிகள் என்ன காலகால காலாயனமாக கலவிகரணாயனமாக சுத்தி அது மாதிரி பிரளய கால காலன போல் பீஷ்மர் சைன்யத்துக்குள்ள பூந்து பிரளய கால ബലേ போல் ഈ സൈന്യത്തുക്കുള്ള പൂന്ന് ஆரம்பிச்சுட்டாளாம் பகவர இந்த சைன்யங்கள் அழியறத பார்த்துட்டு அர்ஜுனனை திரும்பி பார்த்தா அர்ஜுனுடைய உடம்பே தெரியலையா உடம்பு மூக்க ஒரே பானம் அஷ்டம் ரத்தமானா ஒரே அடியா பீவிட்டு அடிக்கிறது அது வழியா அவன் ரத்த குழாய்கள் ஒரே அடியா வெடிச்சு போய் சுவாமி பொருட்களே மாதவ பரவீர பிரபு ஒரு பக்தனை காப்பதற்காக நான் தீர்த்தத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பக்தனை இத்தனை பாடுபடுத்தி விட்டாரே பீஷ்மர்னு பரமகோபத்துவன் என்ன பண்ணினான் கடுவாளங்கள்லாம் குதிரை மேல எறிஞ்சாளாம் சக்கராயுதத்தை கையில் எடுத்துட்டாள் இன்னொரு கையில செவுக்க எடுத்துட்டாளாம் செவுக்கால் அடிக்கிறது உடம்புல கழுத்தை போய் சக்கராயுத்தால் ஒட்டிப்படுறதுன்னு திடீர்னு தேர்ல இருந்து கீழே குதிச்சாளாம் வாசுதேவஸ்தோ யோகி பிரச்ச மகஸ்கந்த பெரும் தேரிலிருந்து பட்டியிருந்து கீழே குதிச்சாலாம் படி வழியா இறங்கலையா அவன் ரொம்ப பெரிய குழந்தை ரோட்ல சாக்கடையில விழுந்துத்தான் மெத மேல இருந்து பார்த்துட்டாரப்பா அவன் கொஞ்சம் யோஜனை இல்லாதவனா மாடியில இருந்து குதிச்சு விடுவேன் கீழே அவன் அசடா இருந்தா உள்ள போய் காபி சாப்பிட்டு வருவேன் பிரச்சஸ்கந்த மகாரதாதி பெரும் இருந்து திடீரென கீழே குதிச்சாளாம் சுவாமி கீழே குதிச்சு என்ன பண்ணினாள் அபிதுத்ராவபீஷ்மம் சஹரணோபலி புஜப்பிரஹரணோபலி சக்கராயுதத்தை கையில் எடுத்துன்னு சவுக்கியும் கையில் எடுத்து ஓடினாளாம் சுவாமி பீஷ்மர நோக்கி பிரதோதபாணி பிரதோதபாணி தேஜஸ்வி சிம்மவத் சுவாமி சிம்மநாதம் பண்ணிட்டு போனாளாம் செவுக்கும் சக்கரமும் சிம்மநாதம் பிரமாதமாக போட்டுக்கிட்டு ஓடினாளாம் ஜகதீம் ஜெகதீஸ்வர பூமியை பிளக்க புறப்பட்டது போல் பிரபு அப்படி பூமியெல்லாம் அடித்து தாம சுவாமி ஓடும் பொழுது கிருஷ்ணா பீஷ்மர கொல்லணம்னே ஓடினாளாம் பரமவேகத்துடன் ஓடினாளாம் ஓடின உடனே ரெண்டு பக்கத்து சைன்யமும் கத்தித்துதான் என்ன கத்தித்துதுன்னா ஹதோ பீஷ்மோ ஹதோ பீஷ்மா தத்ர தத்ர வச்சோ தத்ர வச்சோ மகத் எங்க பார்த்தாலும் சப்தம் கிளம்பித்துதான் ரெண்டு பக்கத்து சைன்யங்களுடைய வாக்கில் இருந்தும் என்ன சொன்னாள் பீஷ்மர் பூட்டார் பீஷ்மர் பூட்டார்னு கத்தினாளாம் ஹதோ பீஷ்மோ ஹதோ பீஷ்மஹா தத்ர தத்ர வச்சோ அஸ்ரூயத மகாராஜ மகாராஜ வாசுதேவ பஜாத்ததா வாசுதேவ பஜாத்ததா பூட்டார் பீஷ்மர் என்ன ரெண்டு பக்கமும் கத்தித்துதான் பீஷ்மர் கத்தினாலாம் பொழுது ഭീഷ്മൻ ശത്രുക്കൂട്ടാന്ന് കത്താതെങ്കോ ഭീഷ്മൻ മുക്തിയടഞ്ഞാന്ന് കത്തുങ്കോന്നാളാ ഭീഷ്മൻ പോറ്റാൻ കൂട്ടാന്ന് കത്താതെങ്കോ ഭീഷ്മൻ മോക്ഷത്തടഞ്ഞാന്ന് കത്തുങ്കോന്നാളാം ഭീഷ്മർ பீதாம்பரமான் பிரபுக்கு அவன் பீஷ்மருடைய பாக்கியம் அதுன்னு அவன் மேல பீதாம்பரமான் கௌஸ்துபமான் ஸ்ரீவத்சமான் வனமாலயான் மங்கள கிரகமாம் கல்யாண கட்டாட்சமாம் யோகித்தேயமான சரணமாம் ரத்ன நூபுரமாம் ரத்ன கங்கணமாம் திவ்ய காஞ்சியாம் பரம புருஷனாம் பீஷ்மருடைய பாக்கியமாம் மனுஷாமோ மோஜனார்தனே மறுபடியும் பீஷ்ம ஸ்தவராஜத்துல சொல்ல போறாள் அப்படி ஓடி வந்தேளே அன்னைக்கு நான் ஒரு கால் மறந்து விடுவேனோ இந்த ரூபத்தை மரண காலத்திலேன்னு எனக்கா தரிசனம் கொடுத்து ஓடி வந்தேளேன்னு சொல்ல போறாள் அவன் ஒரு கால் பீஷ்மர் மறப்புறோன்னு சுவாமி ஞாபகப்படுத்துறதுக்காக வந்தாளா शुशुभे द्रवन् भीष्मम् വിദ്യുന്മാലീയഥാമാലീയഥാധനദാംബുദാഹാമിന്നലുടൻ കൂടിയ മേഘം പോൽ പ്രഭു പീതാംബരത്തോടെ നീലമേഘശ്യാമളനായി കോമളനായി സ്വാമി ഓടിനാളാം ഭീഷ്മര നോക്കി ഓടിനാളാം അസംഭ്രമം രണേ അസംഭ്രമം രണേ ഭീഷ്മ ஏதாவது பீஷ்மர் உடம்பு பறந்துதோ அவன் கத்தி எடுத்துன்னு மட்டும் வட்ட வந்தா எத்தனை தீரனா இருக்கட்டும் எத்தனை இவன் கையில அணுகுண்டு இருக்கட்டும் ஒரு தரம் உடம்பு சிலுக்கும் பீஷ்மர் அசம்பிரமம் நாள் கொஞ்சம் கூட பறக்கல்லையாம் பீஷ்மர் சரீரம் என்ன பண்ணினான் நாள் ஒரே நான் கேட்ட அழுத்தாரா பீஷ்மர் அழுத்து வெளில கீழே போட்டாரா நமஸ்காரம் பண்ணாரா சுவாமியே நான் அபுத்திரன் பிரம்மச்சாரி வாரிசு இல்ல ஆறு சம்ஸ்காரம் பண்ண போறான்னு தெரியல உங்க கையினால எனக்கு இன்னைக்கு மோட்சம் கிடைக்கிறது கத்தினாலாம் பீஷ்மர் மனதுடன் குழுந்த மனதுடன் அன்புடன் கூட பிரார்த்திச்சாலாம் பகவான பார்த்து புண்டரீகாட்ச தேவதே உரையாற்றா வரணம் வரணம் ஏகி ஏகி நமஸ்காரம் பண்ணேன்னு கீழே விழுந்து திரண்டாளாம் பீஸ்வர் ஏகி புண்டரி காட்சா தேவதேவ நமோஸ்து தெய்வதம் தெய்வங்களுக்கெல்லாம் நீ தேவதே அப்படிப்பட்ட பிரபு எனக்கு மோட்சம் கொடுக்க வரையே என்ன பாக்கியம் நாளாம் தேவதேவ நமோஸ்து மாமத்யசாத் அமத்தியசாத்வதேஷ்ட இந்த பெரும் கூட்டத்தில் உங்க கையினால என்ன கீழே அடிச்சு தள்ளணும் நாளாம் எனக்கு பெரிய மகாபாகியம் நாளாம் பீஷ்மன் நமஸ்காரம் பண்ணி சங்கிராமே ஹதஸ்யாபிமமான பரம் கிருஷ்ணா தேவதேவனான தங்கள் கையினாலே எனக்கு மோட்சம் கிடைச்சதேயானா உலகம் மூமையும் பகவான் முக்தி கொடுத்தான் முக்தி கொடுத்தான்னு பெரிய மகாபாகியம் வரும் வாரசல்லாம தவிச்சான் தூக்கிறதுக்கு ஆள் இல்லாம என்ன ஆயிடும் அப்படி இல்லாமல் துவயா தேவேன சங்கிராமே எனக்கு நாளா பீஷ்மர் பிரார்த்திச்சதுனாலதான் சுவாமி ரத்னோத்சவி என்னைக்கு போய் நிற்க போறாள் என்ன அவன் என்ன இப்படி மனப்பூர்வமா பிரார்த்திச்ச ஒரு பக்தனுக்கு கோபத்தாபத்தோட கூடவா போய் நான் இதற்கு தரிசனம் கொடுத்து ஆயுதத்தால் அடிப்பேன் கோபத்தாபத்தோட என்ன உபாசிச்சவனுக்கு கோபதாபத்தோட ஆடம்பரத்தோட போய் பயமுறுத்தி அவனை பதம் பண்ணி மோட்சத்தை கொடுப்பேன் ஆறு அவன் கோபதாபத்தோட சுவாமி வந்து வெறிய வெறியோட கூட சுவாமியை வந்து துவேஷிச்சான் அவன் எப்படி துவேஷிச்சானோ அது மாதிரி சுவாமியும் துவேஷியா போய் அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தாள் அவன் எப்படி எப்படி உபாசிக்கிறானோ ஏதானாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாம்பியனும் என்னை எப்படி எப்படி உபாசிக்கிறாளோ அது மாதிரியா தரிசனம் கொடுப்பேன் அவன் அன்போடு கூட என்னை வரவேற்றாள் அங்க போய் சண்டை போட்டுக்கொண்டா போய் மோட்சம் கொடுப்பேன் இரண்டு கசிப்பு கொடுத்தேன் நீ பக்தியோட சொல்ற ஈஸ்வருக்கு இப்படி கொடுப்பாளோ இந்த கோபத்தாரத்தோடு சக்கராயுதத்தோடு போய் விட்டுவாளோ கழுத்தேன் அப்புறம் மங்களமா அவர் ஸ்தோத்திரம் பண்ற போது சுவாமி போய் சிரிச்சு கொண்டு போறாள் सम्भावितोऽस्मि गोविन्द சம்பாவிதோஸ்மி கோவிந்த त्रैलोक्येनाद्य संयोगे லோகமும் என்ன கொண்டாடும் உங்க கையினால எனக்கு மோட்சம் கிடைச்சால் அப்படி கிடைக்கணும் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சாளாம் பீஷ்மர் நமஸ்காரம் பண்ணி கீழே பூமியிலே प्रहरस्वयथेष्टम् அப்படியே கீழே படுத்துன்னு நமஸ்காரம் பண்ணி என் கழுத்துல போடணும் சக்கரத்தை நாளா பிரஹரஸ்வயதேஷ்டம் வை தாசோஸ்மி தாசோஸ்மி தவச்சாரகா தங்களுக்கு நாம் தாசம் நமஸ்காரம் பண்ணிவிட்டாளாம் பீஷ்மர் நம்பூதிரி கேட்டால் குருவாயூர் பார்த்து பக்தோத்தம் சேத பீஷ்மே தவதரணிபர க்ஷேபகிருத்தியைகசக்தே நித்யம் நித்யம் விபிந்த யவனிபுதயுதம் பார்த்தசாதே பார்த்தே நிஷஸ்தத்வப்பிரதிஜாம் விஜகடரிவரம் தாரயன் குரோதசாலி வாடாவன் பிராஞ்சலிம் தம் நதசிரசமதோ ஈட்சமோதாரபாகா மூன்று காட்டாள் இந்த கலியிலே நானூறு வருஷத்துக்கு முன்னாடி குருவாயூரப்பனை பார்த்து ஹே குருவாயூரப்பா பீஷ்மார்ஜுன யுத்தத்திலே பக்தனான அர்ஜுனனுக்கு அடி அதிகமா விழுந்து உடம்புல இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சதே நீங்க கண்கலங்கி சக்கரமும் ஆயுதமாய் கையுமா இங்கிருந்து ஓடிப்போய் பீஷ்மர கோபத்துடன் போய் வதம் பண்ணணும் போன பொழுது அந்த மகாபிரபுவான பீஷ்மரானவர் நதாசிராத்த மாத்தோ நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி பண்ணி மரணம் மரணம்னு நமஸ்காரம் பண்ணின உடனே நீங்க தடபடலா கோவிச்சுண்டவர் போல போன நீர் உடனே திரும்பி சிரிச்சுன்னு ஓடி வந்துட்டீங்களாமே சத்தியமான காட்டா என்ன அப்பவே ஆமான் நிஷத்திரத்வதிஜானம் அவன் சத்திரம் எடுப்பதில்லை என்று பண்ண பிரதிஜை எல்லாம் விட்டுவிட்டு அறிவரம் சக்ராயுதத்தை கையில தரிச்சுக்கிண்டு கோதசாலி வாதாவன் ரொம்ப கோபம் வந்தவர் போல தடபடலா போன நீர் சுவாமி கோபமே இல்லை வீழ்புரட்டே கோபம் வந்தவர் போல இங்கிருந்து தடபடலா போன நீர் போன பொழுது நிஜமா கோச்சுட்டே வரேன்னு வீழ்புற நினைச்சுக்கிண்டு இந்த பாக்கியம் கிடைச்சதேன்னு அப்ப என்ன பண்ணினார் தெரியுமா பிராஞ்சலிந்தம் குரோதசாலி பிராஞ்சலிந்தம் அஞ்சலி பண்ணி பீஷ்பருக்கு நமஸ்காரம் பண்ணினாலாம் அப்படி நமஸ்கரிச்ச உடனே சுவாமி எத்தனையோ அமைச்சிக்கு கோபம் வந்தவன் போல பண்ணணும்னு நினைச்சோம் பீஷ்பர் நமஸ்கரிச்ச உடனே சுவாமிக்கு அந்த வருஷம் கூட போட முடியலையா இல்லைன்னு திரும்பி சிரிச்சு விட்டாளா ஆதாவன் பிராஞ்சலிம் தம் நதசிர சமசோ பீட்சியம் மூதாதபாகா சந்தோஷம் தாங்காம இந்த பீஷ்மருடைய பக்தியை பார்த்து ஆனந்த கண்ணீரை பெருக விட்டுன்னு சிரிச்சுட்டு ஓடி வந்தீராமே சத்தியமானு காட்டாள் என் அப்பனே ஆமான் தலையாட்டினாலாம் கல்லா இருந்த குருவா குருவாயிருப்ப இந்த கல்லிலே பக்தோத்தம் சேஷ்மே பக்தன் சுவாமிக்கு எதிர்த்தரப்புல இருக்கலாமான்னார் நம்பூத்திரி குருவாயூரப்பனை பார்த்து என்னத்துக்கு இருந்தார் எனக்கு தெரியும்னா நம்பூத்திரி என்ன நீ உலகத்துல பூபாரத்தை போக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக எதிர் தரப்புல இருந்து இந்த தரப்புல இருக்கிறவனே பீஷ்மர் அடிச்ச உம்ம சங்கல்பத்தை நடத்த அந்த தரப்புல துரியோதன தரப்புல இருக்கிற ஆட்களை அடிக்கிறதுக்காக அர்ஜுனன் இங்க இருந்தார் எல்லாம் உருவிய சங்கல்பத்துக்காக இருந்தாள் பக்தோத்தம் பீஷ்மே தவ தரணி பர இருக்கே பூபாரம் இந்த காரியத்தை ரெண்டு பக்கத்துலயும் எந்த நடத்தினாலாம் கேபகிருத்தியை கசக்தே நித்தியம் நித்தியம் நிபிந்தத்தியமதிபதயுத்தரம் அர்ஜுனனும் பீஷ்மரும் ஒரு ஒரு நாளைக்கும் பதினாயிரம் பேர்களை கொல்லாம ஆயுதத்தை கீழே வைப்பது இல்லையா பதினாயிரம் பேர்ல கொண்டுதான் கீழே வைப்பதாம் ஆயுதம் அவதிபிருதயுத்தம் பதினாயிரம் பேர்ல வெறும் ஆள் இல்லை ராஜாக்கள் പ്രാപ്തസാദേ ച പാർത്ഥേ നിശസ്ത്രത്വ പ്രതിജ്ഞാം വിരഹദരിവരം ധാരയൻ ക്രോധശാലി വാധാവൻ പ്രാഞ്ജലിം തം നതശിരസമഥോ വീക്ഷ്യമൂദാദപാക त्वया देवेन सङ्ग्रामे हतस्यापि ममानघा தேவ பரம் கிருஷ்ண லோகே பவதி சர்வதா உங்கள் கையினால எனக்கு மோட்சம் கிடைச்சா மகாபாகியம் வரணும் வரணும்னு கூப்பிட்டாலாம் பீஷ்மர் நமஸ்காரம் பண்ணி இந்த சந்தர்ப்பத்துல பிராரஸ்வயேஷ்டம் நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி பண்ணி உங்களுக்கு தாசம் கெஞ்சினாளாம் அர்ஜுனன் பார்த்தனான அர்ஜுனன் கூடவே பின்தொடர்ந்து ஓடி வந்தானாம் அன்வகேவதமபித்ருத்யகேஷவம் ஓடி வந்தானாம் அங்கிருந்து என்ன பண்ணாங்க அழகான சரீரத்தை போய் கட்டினானா சுவாமியை போய் கட்டி பிடிச்சானாம் சுவாமி என்ன பண்ணினான் அர்ஜுனனை சேர்த்து இழுத்துன்னு கூட்டாளாம் நிகிருஷ்யமான பார்த்தேன கிருஷ்ணோ ராஜீவலோச்சனா ஜகாமை ஜகாமேவை நமாதாய வேகேன புருஷேன புருஷோத்தமா அப்படின்னு இழுத்துக்கிட்டு கூட்டாளாம் சுவாமி ஈஸ்வரத்திலே உடனே அர்ஜுனன் என்ன பண்ணினான் நாள் ரொம்ப தூரம் பெரும் சைன்யத்துல அர்ஜுனனையும் இழுத்துன்னு போன பொழுது திடீர்னு சுவாமியை கட்டினவன் கையை விட்டு விட்டு கால போய் கட்டினானாம் அர்ஜுனன் யோகித்தேமான சரணங்களையும் போய் பிடிச்சானாம் அர்ஜுனன் கதஞ்சித் தசமே பதே அர்ஜுனையும் சேர்த்து இழுத்து கூட்டாளாம் பதினோராவது அடியில என்னமோ கணக்குதுன்னு பார்த்தா குழந்தை அர்ஜுனா பின்னாடி இல்லப்பா அர்ஜுனான் நானா இந்த வருஷம் சண்டைக்கு பொருள் கேட்டான் அர்ஜுனன் அர்ஜுனன் பீஷ்பரவதம் பண்ணான் ஆளாம் சர்வேஸ்வரனான நீ பொய் சொல்லலாமான் நாளாம் ஆயுதம் எடுப்பதில்லை பாரத யுத்தத்தில் சொன்னீரே என்னாலா சுவாமி எனக்கு எல்லாம் உண்மை தெரியலப்பா உன்னை அடிச்சதேங்கிறாளா எனக்கு அர்ஜுனன் அந்த பாதுகாக்கிற விஷயத்துல ஒண்ணுமே புரியாதான் அவன் நான் பாரத யுத்தத்துல ஆயுதம் எடுப்பதில்லை என்று சொன்னாள் அதெல்லாம் மறந்து போச்சான் சுவாமிக்கு அர்ஜுன ஞாபகப்படுத்தினாரா என்ன நீங்க உங்க முடியுமா சொன்னத்தை நடத்தாம மாத்தி நடக்கலாமா நயோத்யாமி திகேஷவா நீங்க அப்படி சொன்னபடி நீங்க நடத்த வேண்டாமா ஆயுதம் எடுக்கலாமா கதயிஷ்யந்தி மாதவா மித்யாவாதீதி கதயிஷ்யந்தி மாதவா சொன்னான் பிரபு லட்சுமிபதி பொய் சொன்னால் உலகம் சொல்லுமே அந்த பேர் வரப்படாதுன்னு கேட்டுக்கிட்டானா அர்ஜுனன் பெரிய சிஷ்யர் கோபால வாஜபேயன் வாஜபேயன் பெரிய மகாயாகம் ராஜாக்கள் மீது பண்ணி வைக்கிற யாகம் அது அந்த யாகம் அவருக்கு ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்துல ரொம்ப அமோகமா நடந்து திருக்கலாவுல அஞ்சாறு மாசம் ஆறு வந்து யஜ்யம் நடந்து அதே யஜ்யம் யஜ்யம்னு வாஜபேயம் பண்ணம் பண்ணம்னு ஒரு வருஷமா அவரை சங்கம் பண்ணிட்டே இருந்தார் அப்படியே நடந்துட்டு நல்ல பக்தி இருக்கு பகவத்குணத்தை சின்ன குழந்தையா இருக்கிற போது கூட ஸ்ரத்தையா வந்து கேட்பார் அடிக்கடி பாராயணங்கள் பண்ண சொல்றீங்க நான் வழியில பாகவதம் ராமாயணம் பிரவச்சனம் பண்ண போறாங்க நல்ல பக்தி அதிஸ்ரத்தை நல்லா அத்தியனங்கள்லாம் பண்ணியிருக்காள் வாசிச்சிருக்காள் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்காள் நிச்சயம் தவறாமல் அவளை ஒரு அஞ்சு நிமிஷம் இப்ப சொல்ல சொல்றேன் எல்லாரும் சொப்புரியமா மழையே வராது இன்னைக்கு ஒன்றும் கவலை இல்லை மழை இல்லைன்னு நினைக்கிறேன் அவ அஞ்சு நிமிஷத்துக்கு குறையாம பேசுவாள் நாளைக்கு பீஷ்ம மோட்சம் சொல்றேன் நான் இன்னைக்கு நாடி எழுத்து நாளைக்கு பீஷ்ம மோட்சம் நாலு தினம் துரோண யுத்தம் ரொம்ப அழகான் சரித்திரம் பீஷ்மனுடைய உத்தி இருக்க ரொம்ப ஆச்சரியம் இருக்கு அப்படியே வாசிக்கிற போது நம்ம பீஷ்மரத்தையும் மோட்சத்தை அடைவது போல அந்த யுத்தத்துல பீஷ்மர ஜெயிக்கிற ஒரு மார்க்கம் இருக்கே நேரம் பார்ப்பது போல் எழுதியிருக்காள் வியாசர் அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம் நாளைக்கு இன்னைக்கு கோபாலதேச கோபாலவாகதேவர் சில நிமிஷங்கள் சொன்ன பிறகு எல்லாரும் மங்களமா அப்படி எப்படி ஆதம் வரலாம் நான்யப்ளவோ புருஷோத்தமச்சே லீலாகதாரத நிலேவனமந்தரேண பும்சோ பவேதி விவித துக்கதவார்த்திதஸ்ய நதுஷசப்ஜகலாவஸ்மின் யுகே ஜனாः மந்தாः சுமந்தமபரः மந்தபாக்யாஹ்யுபத்ருதாः இவ்வளவு கஷ்டம் இருக்கு புஸ்தத்தை படிச்சு பார்ப்போம்னா பக்தி யோக பிரயோஜிதா ஆசு வைராக்கியம் ஆனஞ்சயதகைதுகம் வாசுதேவ ரொம்ப அழகா சொன்னார் அவருக்கு நல்ல பக்தி உண்டு அதை நாங்கெல்லாம் அடிக்கடி பாராயணம் பாகவதம் பண்ண சொல்லுவோம் போன அழுது ஒரு இடத்துல அரை மணி கால் மணி பகவான் பக்தி இல்லாமனா கண் கலங்காது நேற்றே ஜலம் காத்திரேஷு ஹர்ஷான்னா பாகவதத்துல கண் கலங்கி மயிர்கூச்சலிட்டு ஹிருதயம் உருகி பகவத்குணம் கேட்கிற போது யாருக்கு ஆகலையோ அவன் அடுத்த ஜென்மாவிலே வண்ணாந்து தூக்கிற கண்ணா வர போறான் ஹயம் நேற்றே ஜனம் ஹர்ஷா ந சாத முகே விகாரா നേത്രേ ജലം ഗാത്രേഷു அப்படியே கண்ணுலேயும் ஜலத்தை குட்டுவாளம் பக்தாஷ் வைக்குச்சலிடமும் ஹிருதயம் உருகுமா வாஸ்தவமா பக்திக்கு இதெல்லாம் அடையாளம் இருக்காள் அப்படி ஒரு ஹிருதயம் உருகலைன்னா அது அஸ்வசாரம் ஹிருதயம் இருக்காள் அவன்லாம் தான் கல்லா வரப்போறான் இருக்காள் அவன் அப்படி உண்மையான கல்தச்சன் ஓட்டு கொத்துவான் முக்கியதான் சுவாமி கோவில்ல இருக்கிற ஒரு பிம்பம் ஆகுமா ஆகாது எங்க போய் யாராவது கால் வச்சு வர்ற கல்லாகவோ அல்லது வண்ணா வைக்கிற கல்லாகவோ அப்படி வந்து ஜென்மா உண்டுங்கிறாள் பகவத் குணம் கேட்டு ஹயம் உருகணுமா அப்படி இல்லைன்னா அந்த ஜென்மா ஜென்மா இல்லை இருக்காள் அப்படி ஒரு நல்ல பக்தி நல்ல பரம்பரை அவ குடும்பமே குடும்பத்தை குருவா பாவிக்கிறது அவளுக்கு நாங்களும் புத்துக்குள்ள அவ வர ஜாத்தி நாங்க வர ஜாத்தி அப்படி இருந்தும் பரமபக்தி அவ பிதாவுக்கு எல்லை இல்லாத பிரியம் அவன் தம்மையாசிரம் ஏதாவது காட்டா எங்க பிரிவாடெல்லாம் இருக்கும் போது கூட நான் சொன்னா தான் காப்பாளவா பிரிவாடெல்லாம் கேட்டு என்னோட வந்து காப்பாள் அத்தனை பிரியாவா பிதாவுக்கு அவன் சின்ன குழந்தையா இருக்கணும் தாத்தா வந்து நீங்க பாத்துக்கணும்னு சொன்னாங்க அதுல இருந்து ஒரு அபிமானம் அவர் தெரிஞ்ச ஆத்துல சத்தாக வச்சு எடுத்துக்கிட்டாருன்னு என்ன ஊர்ல எல்லாம் சொன்னாலாம் அவளா வரவாது ஒரு மணி நீங்க பாட்டு சொல்லிட்டு இருக்கு அவன் வந்து நம்ம ஊருக்கு வர போறான்னு நான் சாயந்தரம் போய் இறங்கிவிட்டேன் ஆத்துவாசில நான் என்ன நினைச்சுட்டா பணம் காசு நிறைய இருக்கிற வளர்த்து தான் வருவேன் நான் வளர்ச்சியா தப்பா ஜனங்கள் எத்தனை எதோ ஒண்ணு சொல்லணும் இல்லையா நாக்கு இருக்கு உடம்பு இருக்கு பலம் இருக்குன்னு பேசுவான் அதுவும் வந்து காரியம் இல்லாதவன் ஒன்னும் பேசிட்டே இருப்பானே அவன் காரியம் இருக்கிறவனுக்கு இது மாதிரியான பேச்செல்லாம் பேசுறதுக்கு அவகாசம் கூட இருக்காது அப்படியெல்லாம் எதையா பேசுவான் நான் போய் சாயங்காலம் நாளைக்கு ஆரம்பம் ஆரம்பம் போய் முதல் நாளைக்கு சாயந்தரம் போய் ராத்திரி போய் இறங்கிட்டேன் என்ன கிராமம் அது என்ன கிராமம்னா எப்படி அவன் ஊர்ல எல்லாரும் பாகவதம் கேட்டு கேட்டு மன்னாரோடு பிரிவாள் இங்க வந்து பாகவதம் இல்லையா ஐயா சுவாமி கஷ்டவாள் நானே கேட்டுருக்கேன் வாசிப்பி அப்படி பிரிவாள்லாம் சொல்ல இடம் அந்த ஊர்ல ரெண்டு காலம் பாகவதம் சொல்லி அவ பிரிவாள்லாம் இருந்து கேட்டு பாகவதம் இது மாதிரி நாங்க கேட்டதுலேயே அப்படி சந்தோஷப்பட்டாள் அவன் போய் வாத்துல போய் சொல்லி பரவாயில்ல வந்தவாளுக்கெல்லாம் அன்னத்தை போட்டு அப்படி எல்லாம் பண்ணினாள் மனப்பூர்வமா அவர் பண்ணின ஒரு வண்ணம் என்ன ஆறுது பகவான் அப்படி எப்படி சேமத்தை கொடுக்குறாங்கன்னு எனக்கு போகும் நங்கபுரம் ஐர்வாளத்துல பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கேன் எங்க சோமயாகம் பண்ண போறேன் நீ எங்கிட்ட சொல்லணும்னு வந்த அவங்களே இங்கேயே ஒன்னா பண்ணி போறேன் ஐர்வாள் சொல்லி காவேரி கரில் பண்ணி சொல்றேன் ஆஹாண்டா சித்ரோவிவாளும் வந்திருந்தா மலை பியாஷனும் வந்திருந்தா இருச்சியா நங்கபுரத்துல உடனே ஐர்வாளை கூப்பிட்டேன் பெரிய குடும்பம் நீங்கள் ஏராளமான ஐஸ்வர்யம் இருக்கு அன்னதானம் உங்களுதா இருக்கட்டும் இந்த காவேரி தீரத்துல என்ன ஆஹா பண்றேன் சோமியாக எங்க அமோகமா இருந்து எத்தனை விக்கிரங்கள் வந்தது அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க ஒன்று இப்படி வந்து அதே மாதிரி வாஜபேகம் இந்த மனப்பூர்வமான பக்தி இருக்கத்தாலும் நடக்குது அவன் அவருக்கு பண்ணி வைக்கிறீங்க எனக்கு பண்ணி வைக்கலையேங்கிற அர்த்தம் அது அர்த்தம் இல்லை நான் பண்ணி வைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அவருடைய பக்தி அது இந்த வாஸ்தவமான பக்தி அதனால மும்பாய் நான் எங்க போனாலும் அவன் திருநாவுக்காக மகாபுத்தம் நடந்தது அப்போ வரணும்னு இருக்கிறேன் வந்திருந்தார் இப்ப சுத்தாக நடக்கிறது ஒரு இடத்துல பிர்லா தன் குழந்தைய கொண்டு மறிச்சு போட்டாலும் கை விட்டுட்டா இந்த பையனை சொன்னபடி பண்ணினாள் அந்த பையனை ஆயிடுச்சு இங்கேருந்து வரலாம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா லவுட் ஸ்பீக்கர் வச்சு ஒரு ரெண்டாயிரம் பேர் கேட்டுருக்கா காலம்புற பாராயணம் பாராயணத்துக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஸ்பீக்கர் வச்சு கேட்டுங்க பாத்துக்கோ எல்லாரும் லீவ் வாங்கிட்டாள் ஒரு ஒரு ஆபீஸும் என்ன எல்லாரும் செய்கிற அந்த லீவு இந்த லீவுங்கிறானே என்ன புரியலையேங்கிறான் அங்க வடக்கத்தியான் பார்த்தா நீ சப்தாகம் ஓஹோ இதுக்காவா இப்படி எல்லாம் லீவ் ஆயிட்டு இருக்கேங்கிறான் அங்கேயும் ஒரு பத்து காரில் வந்து இறங்கினாள் தாருமா எனக்கு அந்த பையனை எனக்கே தெரியல வாத்துல போய் பார்த்தேன் அவன் படுத்துட்டு இருக்கிற போது சௌகரியமா எங்கேருந்து அழிச்சுன்னு வரான் நானாதான் யாரு தெரியுமா ஸ்ரீலேன்னு நீங்க உயிர் பிச்சை போட்டவங்க எல்லாம் கூட இருக்காள் சொன்னாள் பெருளா வயசு எழுதி அரிசி எழுதி ஒன்றும் கிடைக்காத சமயம் பன்னீராயிரம் ரூபாய் செலவிச்சு மகாபிரமணினாள் பணமா பன்னீராயிரம் ரூபாய் செலவிட்டாள் எல்லாருக்கும் பத்தாயிரம் வயசு வாங்கி கொடுத்தாள் ரொம்ப அழகாக தந்தேன் மீண்டு போச்சே போனோம்னா பகல் சமாளிச்சேன் குடும்பம் ஒரு மகாபாபத்துக்காக பண்ண பிராயசித்தான் இதில் ஒன்றும் நான் ஒரு நாள் கூட தொடமாட்டேன்ட்டு இப்படிலாம் நடந்தது இதெல்லாம் எல்லாம் தெரிவிச்சிருந்தேன் அக்னிஹோத்திரிகள் எந்த வைர வித்துக்கள் வரணும்னு சொல்லி அவள் வந்து எல்லாம் சொன்னால் இந்த அரை மணி சங்கல்பம் அரை மணி தான் வந்து காட்டாள் மறுபடியும் மறுநாளைக்கெல்லாம் தீர்த்தம் தான் வாங்கிட்டு வருவான் அவனுக்கு ஒன்றும் ஒன்றும் தெரியாது சாட்சி பண்ணார்ல ஒரு அரை மணி சங்கல்பம் சொன்னேன் அப்போ கூப்பிட்டு இங்கிலீஷ்ல கூப்பிட்டு சுந்தரமயிர்வாள்னு டெலிபோன் சொன்னார் அவர் பெரிய தலைவர் ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் வருது அவரை கூப்பிட்டு சொல்றாளா இங்கிலீஷ்ல இந்த அரை மணி அவன் வாக்குனாலும் சொன்ன சங்கல்பத்துக்கு என் சொத்து மூக்க எழுதி வச்சாலும் போறாதுனால அவன் தரித்திரனா இருந்தா அடிச்சு போட்டாருமா உள்ளேயும் கொடுக்காமல ஐயோ அடிச்சு போட்டாரே எத்தியா புரிய பண்ணப்படாத ஆமான் நான் மட்டும் ஒரு நாள் வாங்கவும் இல்லை அவன் வாரி இறைச்சான் பன்னிரண்டாயிரம் ரூபாய் நான் சொன்னத்தை நம்பி என் சுத்து முழுக்க கொடுத்தா இது போறாது இந்த அரமணி சொல்லிட்டு ரோடு போனா தெரியல பொண்ணா வந்தாங்க வந்துட்டா இப்போ ஜனவரி மாசத்துல அடிச்சு போயிடுமே இன்னும் நிறைய இருக்கு இங்க ஐயா பதினாயிரம் பேர் கேட்டா பாரதம் நாற்பத்தஞ்சு நாள் தான் சொன்னேன் சொல்ல முடியல ரொம்ப நிர்பந்தம் பண்ணினாள் அவன் மகாராஜா நவாபஞ்சுக்கு தான் போகணும்னா பெரியவாளுடைய சமாதி உற்சவம் நான் இருக்க மாட்டேன் இல்லை நீங்க இங்க இருங்க அந்த உற்சவத்தை பண்ணிவிடுவோம்னா எதை கேட்டாலும் கொடுத்துருப்பல்ல அவள்லாம் கூட இருந்தாலும் சொல்றேன் நானா அவருனா அவள்லாம் இல்லாத போது சொன்னா ஏதோ அவராஜ் இருக்கிறாரோ தன்னை பத்தி என்ன பத்தி அதெல்லாம் இல்லை அது பெரியவாள் சமாதியில் இருக்காளே மகான்கள் அவளுடைய அனுகிரகம் ஒரு நூறு வருஷம் குணோத்திரம் பண்ணினவாள் பிரவிதா மகான் அவளுடைய சமாதி அதுக்கு பக்கத்துல அறுபத்தி மூணு பேர் மட்டும் அக்னோத்திரம் பண்ண பெரியவாளுடைய சமாதி ரெண்டு சமாதியும் இங்க இருக்கு அப்படிப்பட்ட பெரிய மகாபுருஷால் அவளுடைய அனுகிரகம் பிரம்மனா ஏதாவது ஒரு கருப்பர் அங்க போய் சமாதியில் போய் நமஸ்காரம் பண்ணும்போது சொல்றது எழுதுறது சமாதியில் போய் நமஸ்காரம் பண்ணா எல்லா க்ஷேமும் உண்டாயிடும் ஆஜபயம் நடக்கணுமே கவலம்னு எழுதுவார் சமாதியில் போய் பாலை வாங்கி அபிஷேகம் பண்ணுவோங்கிறது அங்க போய் அபிஷேகம் பண்ணிட்டு அங்கிருந்து பெண்ணேக்கு போனேன் பண்ணேன் ஊர்லயே எல்லாரும் வந்து அபிஷேகம் பண்ணா நமஸ்காரம் பண்ணாம அது உடனே சர்வ சித்தியை கொடுக்கும் ഭക്തിഹാം ഭക്ഷിക്കും അതാണ് അവിടെ തെരഞ്ഞെടുക്കണം அதுவும் കലവും സംഖ്യച്ച கேசவும் கலியுகம் இது கோரமான யுகம் அப்படி பகவன் நாம எவ்வளவுக்கு அவ்வளவு தோஷங்களை விளக்கிக்கிண்டு பகவான பஜிக்க முடியுமோ விளக்கிக்கணும் நாளைக்கு ஆச்சாரிய பக்தி பற்றி முத்ராதிகாரியினுடைய பதினாலாவது வருஷம் பூர்த்தின்னா பதினஞ்சாவது வருஷம் ஆரம்பங்கிறேன்னா அது நாளைக்கு பூர்த்தியாவது என்ன ஆரம்பம் தான் நம்ம தர்மத்துல பூர்த்தியும் ஆரம்பத்தையும் ரெண்டையும் சேர்த்து அதாவது முன்னாடி சொல்லப்படாது ஆரம்பத்தை அப்புறம் சொல்லணும்னா புண்ணியாவச்சனத்தின் போதே அடுத்த பயலுக்கும் புண்ணியாவச்சனத்தை சொன்னேன் அதுக்காக பயப்பட போறாளேன்னு அவா இந்த புண்ணியாவச்சனத்தை மட்டும்ங்கிறாள் அப்புறம் மறுபடியும் இன்னொரு வருஷமானா இன்னொரு பயப்படுறான் அது மாதிரி பதினஞ்சாவது வருஷம் ஆரம்பம் கூட நாளைக்கு சேர்ந்து ஆச்சாரியன் பக்தி பத்தி நாளைக்கு நாலே முக்கால் மணிக்கு மேலதான் ராவுந்தாலும் அதனால நாலரை மணிக்கே ஆரம்பிக்க போறது எல்லாரும் வந்து சிரவணம் பண்ணி ஆச்சாரியாளுடைய கைங்கரியம்னு வரணும் அதோத்பாதாவுடைய கைங்கரியம்னு வரணும் அவன் நாலஞ்சு நட்சத்திரம் பாக்கி இருக்குனாலே அதை பூர்த்தி பண்ணி பண்ணணும் நாளைக்கு மறுபடியும் திரும்பி நாலராத்தியும் பூர்த்தி பாக்கி இருக்குன்னு சொல்லப்படாது ஆமா நான் பாரதாய் ஊருக்கு போற மட்டும் விட மாட்டான் பூர்த்தி நானும் விட மாட்டேன் அதனால அந்த நாலு நட்சத்திரம் எங்களை எந்த கொண்டு இருக்கட்டும் அப்படிலாம் சொல்லி பண்ணும் என்ன அர்ச்சனை பண்ணி என்ன பூஜை பண்றாங்க இந்த வைத்து சாஸ்திரிகள் பூஜை பண்ற ஸ்ரத்தை இருக்க அந்த ஸ்ரத்தையா பண்ற இடங்கள்ல நாம தேடிட்டு போய் அபிகம்யம் கிருத்தையை தானும் தேடி கொண்டு போய் கொடுக்கணும் கேட்டு கூட கொடுக்கணும் இவளுக்கு ஸ்ரத்தையா ஒருத்தர் ஆறா பண்ணுவாளா நம்ம ஒருத்தர் வந்து பண்ண சொன்னா பண்ணுவாடா நல்லா பண்றாரு விஷ்ணு ஒரு சத்தாளுவா ஒருத்தர் ஒரு பிரேமையோடு பண்ணணும் வித்தானம் முதலிய இடங்கள்லயோ ஒரு விஷ்ணு வித்தியாசி அம்பாள் உபாசிக்கிற இடத்துலயோ மனப்பூர்வம் பண்றாரு அந்த இடங்கள்ல நாம் தேடி போய் ஏதாவது நமக்கு சேரணும் அவன் கூட கொடுக்கலாம் நிறைய அவன் என்ன பத்து ரூபா இருபது ரூபா கேட்கலன்னு ரெண்டு ரூபா கேட்கலாம் மாசம் எல்லாரும் வச்சிருக்காங்க அதிகாரத்துல ஒரு படியும் ஒரு ரூபாயும் வச்சிருக்கானா மாசத்துல ஒரு பூஜைக்கு வெளிநாடு ரூபாய் சபையை தெரிவித்ததா இருக்கும்னா அப்படி இப்படி அவ்வளவா தன் நட்சத்திரத்துல தன்னு திரும்பினா லோகமா புண்ணியத்தை சம்பாதிக்கிற மார்க்கத்தை எல்லாரும் அறிந்து பகவத் பிரசாதத்தை அடையணும்னு கேட்டுக்கிறேன் கூபிகா ஜீவனஸ்மரணம் பார்வதி காந்தஸ்மரணம் कान्तस्मरणम् जानकीकान्तस्मरणम् सद्गुरुस्वामिनः சர்வேஷம் ஈஸ்வரனான் சந்ததி முயற்சி பண்ணி கோவிலுக்கு பிறண்டுட்டா பீஷ்மர் வரணும்னு பகவான பிரார்த்திச்சு சுவாமி சிற்றுன்னு திரும்பி வந்துட்டாளா பீஷ்மர் நமஸ்காரம் பண்ணதே சிவன் குழந்தைய பிரமாதமா அடிச்சு போடுறா போல பெரிய கை எடுத்துட்டு ஆ உள்ளூர கோபம் இல்லாம மேலுக்கு மிரட்டுவான் உடனே அந்த குழந்தை நீ அடிச்சாடியே பால்கிட்டும் உடனே சித்துவன் தோக்குனா அது மாதிரி பீஷ்மர் அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணத்தை பார்த்துட்டு சுவாமி திரும்பி சிரிச்சுன்னு வந்துட்டாளா இந்த எண்ணெயினால என்ன தெரியுதுன்னா சுவாமி பீஷ்மரன் கொல்லணும்னு போகல பீஷ்மரன் இன்னைக்கு சுவாமி ஆயுதம் எடுக்க சொல்றேன்னு சொன்னாரு அந்த சொல்ல சத்தியமா பண்ணணும் போனார் ஆயுதம் எடுத்தாரு தவிர்த்து ஒன்றும் பண்ணிவிடல அவர் சொன்ன பிரதிஜையை சத்தியமாக பண்ணணும் அதற்காகத்தான் அப்படி போனார் வேற ஒண்ணும் இல்லை தேவதேவ நமஸ்துதே நமஸ்காரம் பண்ணி பீஷ்மாச்சாரியார் ഭഗവാനെ പ്രാർത്ഥിച്ചാൽ சுவாமி തിരിഞ്ഞു இருந்தாள் ஆனா அன்னைக்கு பீஷ்மர் யுத்தத்துல படித்திருக்கிற பாடு இருக்க அந்யாதிசமா பண்ணிட்டாள் அது மாதிரி யுத்தம் இந்த பத்து நாள்ல பீஷ்மர் பண்ணவே இல்லையா அப்படி ஒரேடியா இந்த ஒன்பது நாள்ல அது மாதிரி பண்ணதில்லை அப்படி பிரமாதமான யுத்தத்தை அன்னைக்கு பண்ணிட்டாள் இந்த ஒன்பதாம் நாள் அன்னைக்கு அர்ஜுனன் ஓடி வந்து சுவாமிய திருப்பி அழிச்சு போனானா நீங்க வந்து பொய் சொல்லப்படாது ஆயுதம் எடுப்பதில்லை பாரத யுத்தத்தில் என்று சொல்லிவிட்டு ஆயுதம் எடுக்கப்படாது கர்த்திதம் பூர்வம் தாங்கள் வாக்கினாலே சொல்லியிருக்கேன் யுத்தம் பண்ணுவதில்லை என்று கதிதம் பூர்வம் யுத்தம் பண்ணுவதில்லை என்று பிரதிஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பிரதிஜையை விடலாமா கதயிஷ்யந்தி மாதவா கதயிஷ்யந்தி மாதவா அழிக்க வேண்டிய பாரம் என் தலையில தான் கட்சிக்காரன் கொஞ்சம் புத்திசாலியா இருந்தால எனக்கு கேஸ் ஜெயிக்கட்டும் ஜெயிக்கான்னு இன்னைக்கு நீங்க பேசிருக்கிற பேச்சுக்கு எனக்கு சொத்தை கொடுத்தா போடுவாம அப்படி சொல்லி அப்படி ரொம்ப முக்கியமானா இருந்தா அது மாதிரி அவனுக்கு இன்னும் ஜெயம் கிடைச்சதா கிடைக்கலையான்னு இன்னொருவனுக்கு அதை பத்தி தெரியல ஆனா அன்னைக்கு பீஷ்மர் பண்ணின காரியத்தை அவனும் அத்தனை கிட்ட தெரிஞ்சவனுக்கு அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டாளா சொல்லுவோர் நாளிகள்ல கொண்டாடினாளா ஈஸ்வரே கூட்ட பண்ணினாளா பூஜ்யமான நமஸ்காரம் பண்ணினானா எல்லாரும் பீஷ்மர போய் என்ன யுத்தம் பண்ணிருக்கேன் பகவானுடைய அபேத்தியமான கவசத்தை உடைச்சு மாரிலிருந்து ரத்தம் பீரிட்டு அடிக்கப்பட்டு அர்ஜுனனுடைய உருத்தெரியாம பண்ணி கீழடங்கி சுவாமி ஓடி வந்து அர்ஜுன விரட்டிக்கிட்டு வந்து இப்படி ஒரு பெரிய கலக்க கலக்கிட்டேலே நமஸ்காரம் பண்ணினாலாம் எல்லாரும் பீஷ்மரை பூஜ்யமான ततो रात्रिः சமபவதி பிரமோகனி ராத்திரி காலம் வந்துதான் சர்வபூதங்களுக்கும் மோகத்தை கொடுக்கக்கூடிய ராத்திரி நாள் பயங்கரமான ராத்திரியா என்ன யுத்தத்துல எல்லாம் மறிச்சு பிடிச்சு கிடக்கிற போது ராத்திரி காலம் ஆச்சையான ஒரே ஏரியா பூத்தப்பிரேத பிசாசங்கள் யுத்தகலத்துல வந்து அள்ளு அந்த சரீரத்தை அதை பார்க்கவே முடியாது போய் அயலூருங்கிறானே எங்க பார்த்தா என்னமோங்கிறான் அறியுங்களா அவன் போய் பார்த்தா தெரியுமே அவன் எத்தனை வீட்டுக்குள் எத்தனை மறந்து அவன் மேல துரியோகனை எழுதி எத்தனை குடும்பம் போறது தெரியுமோ உயிர் போகலையா அதுகள்லாம் வந்து குடும்பம்தான் ஸ்மரணம் எல்லாரையும் அடிச்சு தள்ளி பதினாயிரக்கணக்கான பேர்கள் ரத்தத்தை ஒரே குச்சிந்து கழுத்து போய் தலை போய் உடுப்பு போய் கிடக்கிற இடத்துல ஒரே சப்தம் நஜீந்து ரொம்ப சர்வபூத பிரபுமகினி இருந்தார் அது பாட்டுக்கு நாற்பது மைல் அஞ்சு மைல் கட்டுதுங்கிறான் ரயில் விழுந்த சத்தம் இந்த தரித்திர ரயில் விழுந்ததுக்கு அஞ்சு மைல் சத்தம் காட்டா பெரிய மகாபாரத யுத்தம் வெள்ளம் வெள்ளமா சைன்யங்கள்ல இருந்து பிடிச்சு தள்ளி பதினாயிரக்கணக்கான பேர்களை அந்த ரத்தம் குற்ற போது எத்தனை பேர்கள் அதை சாப்பிட ராத்திரி பூதப்பிரேத விசேஷங்கள் வந்திருக்கும் எனக்கு தூக்க அலறித்துதான் அவன் கண்ணு கண்ணீருமா பண்ணிவிட்டுதான் தான் தினம் ராத்திரி பீஷ்மர் அப்படி பண்ணிட்டானா அவன் யுத்தத்துல நான் சத்தியம் அத்தனையும் பண்ணிவிட்டு பயப்பட மாட்டான் கொஞ்சம் நேரம் உள்ள டாக்டர் ஆபரேஷன் பண்ணி ரத்தத்தை பார்த்தா அவரே கை விழுந்து விழுந்தே மயங்கி அவன் அவர் ஆபரேஷன் கருவிக்கே போட்டாதில்லை மயக்கமா கொடுங்க சிலவருக்கு ரத்தத்தை பார்த்த உடனே ஆமன் அப்படியே கீழே போடு அப்பதான் ஒன்றும் சந்தேகம் இல்லை தூத்துக்குடி சமாச்சாரம் திருந்து வரவா உடம்பெல்லாம் உடம்புடாலும் நடுக்கிறது தூத்துக்குடி ஸ்பெஷா நான் தூத்துக்குடியிலே இருக்கேன் தூத்துக்குடியில தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கேன் எல்லாம் அந்த ஊர்ல ஆரம்பிச்சதுதான் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்ல வந்து எப்படி பிடிச்சிட்டு இருக்குது எங்கேயோ ஆரம்பிச்சதுதான் அப்படியே தொட்டுக்கிட்டு இருக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை அல்லது ஒருத்தனை கொண்டாமா வந்து நம்ம தேசத்துல அப்படி ஒரு துணிச்சல் வரும் முடியா ராஜ்யம் ஆளலாமா பகல்ல போய் ஒருத்தனை கொள்ளலாம் ஆறா இருட்டேன் எனக்கு இதான் தெரியாது பகல்ல ஒருத்தனை எல்லாருமா சேர்ந்து பத்து பேரா கொண்டுட்டான்னா அது என்ன இது ஒரு தேசத்தினுடைய நன்மைக்கே அல்ல அது பெரிய அசுப சூச்சகம் தொட்டுனா வருது பீஷ்மரம் பரசுராமரை போய் அழிச்சார் அடிச்சார் இருபத்தி மூணு நாள் யுத்தம் பண்ணி கீழ் தள்ளினார் அந்த பீஷ்மருடைய பரம்பரை முழுக்க அதே குருக்ஷேத்திரத்தில் அழிஞ்சது எந்த பரசுராமரை குருக்ஷேத்திரத்துல கீழே சொல்லினாரோ அந்த குருவே அது தர்மமா இருக்கா அதர்மமா அவர் சண்டை போட்டது கடைசியில பலம் எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த ரெண்டு பக்கத்து சைன்ய பேர்களும் அங்க போய் சண்டை போட்டு அந்த பாண்டவாளுடைய குடும்பத்தெல்லாம் ஆறு மிஞ்சினாள் அஞ்சு பேர்கள் பாண்டவாள் மிஞ்சினாள் அழிச்சு தெரிவித்து அந்த தேசம் ரொம்ப சர்வ சூக்மம் அது அன்னைக்கு புரியல விவேக்கிகளுக்கு புரியுது புரிஞ்சு என்ன பண்றது புரிஞ்சு பிரயோஜனம் இல்லை சொன்ன ஆராது அதனால தர்மம் தர்மம் தர்மம்னு தெரியவாள்லாம் சொல்றாளே அதைத்தான் கை கொள்ளணும் எல்லாரையும் தர்மம் ரட்சிக்கணும் தவிர்த்து தர்மத்தை தவிர்த்து வேறு ஒன்றும் ரட்சிக்காது அது மனசுல அப்படியே புரிஞ்சுட்டா போறோம் அதை ஒன்று புரிஞ்சுட்டா போறோம் பாக்கி எல்லாம் புரியவாள் ராத்திரியானது எப்படி இருந்தால் ஒரு கதறலாம் அப்படிப்பட்ட ராத்திரியில் பாண்டவாள் விஷ்ணுகள் எல்லாம் அழைத்துக் கொண்டு ஒரு மூச்சு போட்டாளால் நடு விஷயம் யாராரு பாண்டவர்களுக்கு ஒத்துழைவு பண்ண வந்தாலோ அத்தனை பேரையும் கூட்டி இந்த யுத்த காலத்துல உத்தரகுத்தம் பார்க்க முடியாது ஆமா மகாமகத்துல உள்ள சப்தாரத்தை அழைக்கணும் வந்திருப்பான் அப்பா அம்மா வைக்கிற பத்தி அழைக்கணும் போயிருப்பார் உத்தரகுத்தம் பார்த்துக்க முடியாது அவன் மெட்ராஸ்ல வந்திருப்பான் இவன் இங்கேருந்து போயிருப்பார் நீ மாமத்தையே நீ வந்தாப்போ அவன் நீயே வல்லேன்பா பத்திரா வச்சு ஒத்து கொடுத்துட்டான்றதுல மாமர் கூட்டத்துல காண முடியாது அப்படி பாரத யுத்தத்துல ஆளுக்காள் பாத்துக்க முடியாது தனித்தனியா சொல்லி சொல்லி அனுப்பிச்சு பிரயத்தன பூர்வகமா நடுநிசையில ஒரு பெரிய மீட்டிங் போடுறாளா ஈஸ்வர் படிக்கிற காரியத்தை நினைச்சு என்ன பண்றதுன்னு முடியாது எல்லாருமா ஆலோசனை போட்டாளா ஒரு பெரிய கமிட்டி கூட்டி யோஜனை பண்ணினாளா பொழுது மந்திரயித்வாச்சிரம் ராஜா மந்திரயித்வாச்சிரம் நృபா வாசுதேவம் சமுதீட்சே வச்சனம் சேதமானதே எல்லாம் யோஜனை திருப்பி திருப்பி பீஷ்மர் என்ன பண்றதுங்கிறாள் இன்னைக்கு பீஷ்மர் நாளை தினம் பீஷ்மர் மறுபடியும் இது மாதிரி ஆரம்பிச்சாரே ஆனாலும் மாலை ஒண்ணும் பண்ண முடியாதே யோசனை பண்ணி இன்னைக்குதான் எல்லாரும் அவாங்கிறாள் தர்மபுத்திர சொல்றது வாஸ்தவம் தான் நாளைக்கு பீஷ்மர் பண்ணா என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும்னா புரியலேன்னாள் உடனே சுவாமி கூப்பிட்டார் தர்மபுத்திரர் பகவான கூப்பிட்டு காட்டாளாம் பராக்கிரமம் பீம பராக்கிரமம் கஜம் நளவனானீவ பெரிய மதம் பிடிச்ச யானை தாமர குளத்துல இறங்கி இறங்கின அப்படின்னா ஏதாவது தாமர தண்டை முடிக்கிறதுக்கு ஆயுதம் வேணுமா அதுக்கு ஏதாவது யோசனை வேணுமா இதே கூட உத்தாசிக்கு ஆள் வேணுமா தறி வேணுமா கப்பு வேணுமா என்ன வேணும் அது இறங்கி ஒரு தடவை மூச்சு விட்டா பத்து இருபது குளத்தை மதம் பிடிச்ச யானை தாமர குளத்துல அரங்கிருந்த யானை ஒரு பத்து இருபது குளத்தை அப்படியே ஒரு ஷேரா பண்ணிவிடுங்க ஆமா ஜலங்கள்லாம் அங்கு போச்சு தெரியாது துவச்சது அது மாதிரியாக பீஷ்மர் நீ பண்ணிவிட்டாரே நம்ம சைன்யத்தை சத்யோஜேதும் யம சத்யோஜேதும் யம கிருத்ரா വജ്രപാണിച്ച വജ്രപാണിയാണ് ഇന്ദ്രനെ ജയിച്ചു സപ്ത വൃത്തുക്കളെ ജയിച്ചു അഷ്ട വസുക്കളെ ജയിച്ചു ഏകാദശ രുദ്രാളെ ജയിച്ചു പിള്ളാം ദ്വാദശാദിത്യാളെ ഭീഷ്മത ജയിക്ക മുടിയാതെ ആറാം ധർമ്മപുത്രൻ பெருந்தத்தில் ஈஸ்வருக்கு கோபம் வராமலே இத்தனை காரியம் நாளைக்கு இன்னும் கோபத்துடன் ஆயுதம் எடுத்தார்னா ஒண்ணும் பண்ண முடியாது அத்தனை பெருமை பெருமையா பீஷ்பருக்கு அவனா பீஷ்பரை பத்தி நீங்க பேசுவா அவ்வளவு பெருமை இருந்து அவ்வளவு பலம் இருந்து அவ்வளவு பெரிய இங்கே இருந்து பகவான படித்திருக்காரு இத்தனைக்கும் மேல தன் இருக்காருன்னு தெரியுது அவருடைய பலங்களும் உலகத்தை அழிக்கக்கூடிய பலம் அவரிடத்துல இருந்து இத்தனை பலத்துக்கு மேல தெய்வம் ஒண்ணு இருக்கு இங்கிறத பீஷ்மன் தான் காட்டினார் போறதுக்கு பீஷ்மருக்கு இருந்த பலத்துல கோடியில் ஒண்ணு இப்போ வேகத்திலையும் இல்லை பலம் அவ்வளவு பலம் உள்ள பீஷ்மர் தெய்வம் தான் நினைச்சு தெய்வத்தை பூஜை பண்ணிருக்கார் சோதனம் பண்ணிருக்காருன்றதுனால பீஷ்மரை கொண்டு வச்சு வச்சு பேசுறாள் பாரதத்துல நான் காட்டுக்கு பரப்பு போடுறேன் சன்னியாசம் பண்ணிட்டு இருந்தாரா யாஸ்யாமி துர்தர்ஷ श्रेयो वै तत्र தத்ர मे மே गतम् கதம் சேயோ வை தத்ர மே கதம் காட்டுல போயிருப்பது எனக்கு பரமஸ்ரேயஸ் நான் காட்டுக்கு போடுவேன் ஆரம்பிச்சாராம் தர்மபுத்திரன் श्रीकृष्णः சுவாமி பார்த்தாள் தர்மபுத்திர விஷாதம் துவம் மாம்பானி சுவாமி நீ துக்கப்படப்படாது தர்மபுத்தர் நீங்க உங்க கண்ண ஜலம் வரப்படாது உங்க கண்ணால் ஜலம் விட்டு கலங்கி பேசினாலும் பொறுக்க மாட்டேன் உங்க வாக்குனால ஒரு வார்த்தை சொல்லுங்கோ நீ சொல்லுங்க நிறைய அழிச்சு போறேன் சுவாமி பீஷ்மரோட நாம் சண்டை போடுறேன் நாளாம் உங்க வாக்குனால சொன்னா போறும் பிரயுக்தோ மகாரோ மகாராஜ நீங்கள் எதிரா எந்த கருவிய மாட்டேன் இந்த யுத்தத்தில் பிரயுக்தோ மகாராஜ சின்ன குருஜாம் மகாவே நான் போய் ஜெயிக்கிறேன் பீஷ்மரே யுத்தம் பண்றேன் எதிராளிகளை எல்லாம் மதம் பண்ணி புருஷம் ஈஸ்வர கூப்பிடுறேன் நானே வதம் பண்ணி பிறகு ஆரம்பிச்சாளாம் சுவாமி ராஷ்டிராணாம் அர்ஜுனம் மட்டும் சம்மதிக்கணும் அர்ஜுனனுக்கு சம்மதம் இல்லைன்னா நான் இந்த காரியம் செய்யக்கூடாது அர்ஜுனன் வந்து சம்மதிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நான் போய் இப்ப அழிச்சு போறேன் எல்லாரையும் நாளாம பொழுது ராத்திரி காலத்துல அவையில பெரிய கூட்டத்துல என்ன சொன்னார் ஒன்னு தீர்மானம் பண்ணிக்கோ உலகத்துல இருந்தாள் என்ன மதிக்கிற பக்தாள் பாண்டவர்களை போல யாரோ அவளுக்கு யாரு சத்ருவோ அவன் எனக்கு சத்ருனாலாம் யத்ரு பாண்டவேயானாம் பாண்டவாளுக்கு யாரு சத்ருவோ அவன் எனக்கு சத்ருவோம் பாண்டவாளுக்கு சத்ரு शत्रुःपाण्डुपुत्राणाम् मच्छक्षुस्तनसमपंशया பார்த்து அர்ஜுனனுக்காக என் சரீரத்தை வெட்டி வெட்டி கொடுப்பேன் சுவாமி அர்ஜுனனுக்காக என்னுடைய மாம்சத்தை செருக்கி செருக்கி கொடுக்கிறதாலும் கொடுத்துடுவேன் ഉപദേശില്ലാപ്പണിന്നാലാം ഉത്കൃത്യ മാംസ മാംസാനുകൃത്യ ദാസ്യാമി சொன்னாலாம் சுவாமி சுவாமிக்கு இத்தனை பத்தாளுக்குள்ள பிரேமை இருக்குன்னு கண்டுபிடிக்கிற காலம் இருந்தாலே பெரிய பரமாபந்தன் சமூகம் அந்த சமயத்துல இவரும் சொல்லு ஆமாமா வாக்கம் தான் நாளைக்கு வீட்டுக்கு வரணும்னா என்ன பண்றது எனக்கு முடியலன்னு சேர்ந்து அழுதாங்க அப்படி அழலேன்னு அதான் தெய்வத்தினுடைய மனம் மனுஷனா இருந்தா அப்படித்தான் சொல்லுவோம் ஆமாமா ஆபத்து வந்துட்டு என்ன பண்றதுன்னா சொல்லிட்டு சுவாமி உடனே இப்படி திரும்பி நின்றாள் நான் அழிச்சு போறேன் பீஷ்வாதிகள் எல்லாம் பீஷ்மர்களா தான் அவனை கவலை போது முடியாங்கிறாள் அர்ஜுனனுக்காக மாம்சத்தை வெட்டி செலுத்தி கொடுப்பேன் பகவான்